போயுற்று மூத்து நான் நுந்துகன்றாய் நுந்துகன்றாய் என்னன்னு என்ன கண்ணூட்டி நீங்க பாருங்க சின்ன கண்ணூட்டியா இருக்கும்போது மாடு தாய் நக்கி நக்கி கொடுக்கும் சரிங்களா அது வளர வளர வளர வளர இது கொஞ்சம் அன்பு குறையும் ஏன்னா அது ரெண்டு தீனி இனி தின்னும் தின்னுக்கும் ரெண்டாவது அப்ப இருக்கிற மென்மை இருக்காது சின்ன கண்ணுட்டியா இருக்கும்போது அந்த மடியை ஊட்டும் போதெல்லாம் சின்ன வாயாக இருக்கும் இப்ப தடித்தனமா வந்து அதுக்கு வலிக்கும் பாவம் இல்லைங்களா அது இயற்கை தானே அதனால ஒரு உதவ கொடுக்கும் அதையும் வாங்கிக்கும் அதனால எப்படிப்பட்ட கன்றா இருந்தாராம் என்ன அருமை தெரியுங்களா திருவாசத்துல ஒரு கன்று நோய் வேற வந்துட்டு அதுக்கு நோய் என்ன நுந்து கன்று கண்ணு வேற பூட்டுது அது வந்து போய் தாயிட்ட போய் பத்து மாசம் பன்னெண்டு மாசம் ஆகி போச்சு கண் பயந்து அந்த கண்வெட்டி போய் வந்து மண்டி படிக்கிட்ட போனா என்ன பண்ணும் பாட்டாரு ஒரு வதம் கொடுக்கும் ஏன் இதான் நல்லா புண்ணு திங்குது அப்புறம் என்ன இதுக்கு என்ன பால் வந்துருக்குது மேலும் அதுக்கும் பால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அந்த பால் கறக்கிற நேரத்தில் ஏதோ இந்த கண் விட்டு ஊட்டி பால் கறக்கலாம் மற்ற நேரம் முடியாது சின்ன கண்ணா இருந்ததுன்னா பால் கறந்த பண்ணியே அப்பவும் நைக்கி நீக்கி கொடுத்துட்டு நைக்கி நீக்கி கொடுத்துட்டு இருக்கும் இல்ல அப்ப இளங்கன்று அப்படி இருக்கும் இது மூத்த கன்று ஒரு வருஷம் ஒன்னு பத்து வருஷம் பத்து மாசம் பன்னெண்டு மாசம் ஆகி போச்சு ஏதோ மாடு கறந்துகிட்டு இருக்கு ரெண்டு வேலையும் சும்மா காலையில் ரெண்டு டம்ளர் மத்தியானம் ஒரு டம்ளர் கறந்துட்டு இருக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இருக்கிற கன்று அதுலயும் நோய்வாய்ப்பட்ட கன்று மூத்த கன்று அது என்ன பண்ணும் மடியில் இப்படி வச்சாலே பட்டாரம் ஒண்ணு கொடுக்கும் அதை வாங்கிட்டு வரும் அப்படிப்பட்ட கன்றாய் போன நீ இதே கன்றுக்கு சின்ன கன்றா இருந்தப்போ இது இன்னைக்கு கொடுத்து அது இன்னைக்கு கொடுத்து மோந்து பார்த்து என்னென்ன பண்ண தெரியுமா வயசாயிட்டது புள்ள புள்ளதிக்கும் ஆரம்பிச்சிட்டது ரெண்டாவது மடியில பாலும் இல்லை இது எப்ப பார்த்தாலும் ஈனு இருக்குது அதனால கொடுத்தா ஒண்ணு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வராது பக்கம் இப்படி நோயுற்று மூத்து நுண்டு கண் நுண்டு கண்டுன்னா தாய்ப்பசுவனாலேயே தள்ளப்பட்டது என்ன வேணான்னு அப்படிப்பட்ட தள்ளப்பட்ட கண்டு இருக்குதே அது போல நான் இருக்கிறேனே பெருமானி நீ அப்பா நோயுற்று மூத்து நான் முன்பு கன்றாயிங்கிருந்து நாயுற்ற செல்வம் பாருங்க அப்படி இருந்த என கன்றாக இருந்த என்ன பெத்த தாயாகிய அந்த பசுவே உத கொடுக்கும் இந்த பக்கம் வராத திரும்பாத அப்படின்னு சொல்லும் அப்படிப்பட்ட பசுவா இருக்கிற எனக்கு நீ என்ன செய்தாய் ஒரு நாய்க்கு திடீர்னு பெரிய ஒரு பெரிய செல்வம் மூட்டை கிடைச்சது பவுன் மூட்டை கிடைச்சதுன்னா எப்படியோ அது போல நீ எனக்கு ஆண்டாய் பாத்தீங்களா அங்க நுண்புகன்றா இங்கிருந்து இங்க நாயாக தன்னை சொல்லி அப்ப தன்னை எவ்வளவு சிறுமி சொல்றாரோ அவ்வளவு சிறுமிப்படுத்த அதனால திருவள்ளுவர் அங்கிருந்து வந்தார் ஏன் சுவாமி இப்படி எல்லாம் சொல்றாருன்னா பெருமை பெருமிதமின்மை சிறுமை பெருமை ஊர்ந்து விடும் பெரியவங்க எல்லாம் அப்படித்தான் பெருமிதம் இல்லாம இருப்பாங்க சின்னவெல்லாம் ஆடுவான் போனான்ட்டு பெருமை அதனால பெருமிதமின்மை திருவள்ளுவர் எவ்வளவு அருமையா சொல்றாரு பெருமை பெருமை என்னது யாராவது ஐயா உங்களுக்கு என்ன சிவசிவ என்ன அடியன் ஏதோ இருக்கிறேன் திருவருள் உங்களுடைய ஆசீர்வாதம் சொல்வதை விட ஆமாங்க விடாது சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடும் அதெல்லாம் தான் நினைக்கிறார் என்னென்னமோ சொல்றார் நாயுற்ற செல்வம் அப்ப நான் பெற்ற தாயாலும் தள்ளி வைக்கப்பட்ட கன்றாக நோயுற்ற கன்றாக முதிர்ந்த கன்றாக இங்கிருந்தேன் ஆனா ஒரு நாய்க்கு அந்த செல்லும்னா என்னன்னு தெரியாது தகுதி தெரியாது அதுகிட்ட கொண்டு செல்வத்தை கொடுத்தது போல நயந்தறியா வண்ணமெல்லாம் அந்த நாய் செல்வத்தையே மதிக்காது ஆனா அதுகிட்ட செல்வத்தை வச்சு திணிச்சா எது போலவா அது போல நயந்தறியா வண்ணமெல்லாம் தாயுற்று தாய் போல எனக்கு வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை இப்படி எல்லாம் நீ ஆட்கொண்டாயே அதனால எனக்கு ஒரு சிறு தகுதி கூட இல்லை அப்படி ஏதேனும் நான் ஆட்கொள்ளப்பட்டிருந்தா என்னன்னா அதனுடைய கருணையே தவிர எனக்கு ஒரு தகுதி இல்லைப்பா அப்படின்னு இப்படிப்பட்ட எனக்கு தந்தாயே தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே சிவசிவர் தேயுற்ற செல்வர்க்கே தேன் என்ன வட சொல் நெருப்பு தேயுற்ற செல்வ நெருப்பு நெருப்பு எப்படி இருக்கும் செக்கச்சவேன்னு இருக்கும் அது போல அதனால தாய் செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி பாத்தீங்களா அப்பெல்லாம் ஸ்டவ் கிடையாது இப்ப செந்தளம் என்ன தெரியுது பாவம் வர இனிமே வரவங்களுக்கு எல்லாம் அது என்ன செந்தள நெருப்பு நெருப்புங்கிறாங்க அது புழுவாமா இது பொருத்தி வச்ச உடனே புழுதா வருது நெருப்பு அப்ப நீங்க புளிய வரவங்க இழுப்பு வரவுதான் வாங்குவாங்க ஏன்னா நின்று எரியும் புளிய வெறுப்பு வேம்பு அப்படி எரியும் இந்த வாதநாராயணெல்லாம் இப்போ வச்சா போடும் அது இந்த இதெல்லாம் இந்த புகையும் வேற வரும் அதெல்லாம் அந்த மாதிரி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச காலம் ஒரு வண்டி என்ன தெரியுமில்ல நாங்கெல்லாம் வேலைக்கு வரும்போது உடையார் இருந்து வரும் ஏன்னா முந்திரி காடு இருந்தது அங்க இருந்து வரும் அஞ்சு ரூபா ஒரு அடுத்தது என்ன ஆமா என் தேயுற்ற செல்வர்க்கே சென்றூதாய் கொத்தும்பி நெஞ்ச கல்வன் நான் யாரு வலிய நெஞ்சம் அதாவது நெகிழ்ந்த நெஞ்சமே இல்லை இல்ல நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக யாரு அருகநாதன் அதனால வன் நெஞ்ச கல்வன் அதே ஒரு கூட மனவலியன் எதை சொன்னாலும் காதலியே வாங்க மாட்டானே தன்னிச்சையா தான் போறது அந்த மாதிரி மனவலியன் இப்படி எல்லாம் இருக்கிறேன் இருந்தும் என்னாதே என்று என்னை கருதி விடாமல் கல் நெஞ்சு உருக்கி கல் நெஞ்சு உருக்கி அந்த கல்லாக இருக்கிற நெஞ்சையே நீ உருக்கினாய்ப்பா எதுனால செஞ்ச அப்படி செய்து என்னால எனக்கு உனக்கு ஏதாவது பயன் உண்டோ இல்லவே இல்லை கருணையினால் ஆண்டு கொண்ட ஒரு சிறிதும் என்ன என பயனில்லை ஆனாலும் கருணையினால் ஆண்டு கொண்டாய் அன்னம் திளைக்கும் அணிதில்லையம்பலவன் அன்னங்கள் எல்லாம் திளைக்கும்படியான தில்லையம்மா அல்லவா அந்த அன்னம்ங்கிற பறவையே இப்ப போயிட்டுது ஆனா அந்த காலத்துல இருந்தது இருந்தது இப்ப அது இல்லை அன்னம் திளைக்கும் அணிதில்லையம்பலவன் பொன்னம் கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி அவருடைய அருமையான பொன்மயமாக இருக்கிற திருவடிக்கு ஏ வண்டுகளே நீங்கள் ஊதுங்கள் அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு நாயேனை நாய் போன்றவனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பாடுவித்த நாயகனை நான் ஒன்றும் பாடுனதில்லப்பா பாடுவித்தாய் அதனாலதான் பாட்டு வித்தால் பாடுகின்றேன் யாரு வள்ளலார் அது ஆட்டுவித்தால் ஆர் ஒருவர் ஆடாதாரே அப்பர் சுவாமிகள் இவர் நாயேனி தன்னடிகள் பாடுவித்த நாயகனை இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பாட்டுவித்தால் பாடுகின்றேன் பணிவித்தால் பணிகின்றேன் பதியே என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன் குறைவித்தால் படுகின்றேன் குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன் சமையல் பண்ணா மட்டும் போதாது வீட்டுல அம்மா பரிமாறினா மட்டும் போதாது நம்ம இலை போட்டு உக்காந்தா மட்டும் போதாது ஏன் ஏன் அப்ப உள்ளதில்ல வேண்டியது அதான முடியாதுன்னு ஏன் சாணத்தை பிசைவர் இது வந்து எங்கேயாவது ஒண்ணு ரெண்டு அதுல வந்திருக்கும் என்ன வேணும் இப்ப என்ன அதுதான் தலையை செய்வாங்கன்னு சொன்னா அடுப்ப என்ன இங்கேயே செய்விச்சு இது ஏன் சாதம் பருப்போட பசியும் போது அதையும் பேஞ்சானா எப்படி இருக்கும் சரி சரி ஒன்றும் வேணாம் மோர் ஊற்றி எனக்கு ஓட்டமெல்லாம் கொடுத்துரு இந்த அருவறுப்புனால அருமையாக சமையல் பண்ணியிருக்கிறாங்க பருப்பு இருக்குது நெய் இருக்குது இலையும் போட்டாச்சு பருமாறியாச்சு உள்ள போலியே குறித்த ஊனை ஊற்றுவித்தால் உண்கின்றேன் இன்னைய தலையெழுத்து ஒரு டம்ளர் மோரோட போகணும்னு அர்த்தம் விட்டு லட்சம் பாயசம் இருந்தாலும் சாப்பிட முடியும் அல்லது எல்லாம் போட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்குது நெய் ஏது இப்ப புதுசா முருங்கலை போட்டு காய்ச்சினிய என்ன ஆமா இதெல்லாம் இனிமே வழங்காது என்னது நெய்யா முருங்கலைய காய்ச்சறதா ஐசி போச்சு நெய்யெல்லாம் போயே போட்டுது அதான் குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உறங்கு உறங்குவித்தால் உறங்குகின்றேன் நீங்க ஒண்ணு சார் மெத்தைய போட்டு பேனை போட்டா தானா தூக்கம் வரும் வராது சில பேருக்கு சிலமிகள் ஆமா ஏன் இவனுக்கு வேற ஏதோ சில சிந்தனை வந்துடும் அல்லது நோய் இருக்கும் எனக்கு பக்கத்து வீட்டில் வந்தது தெரியும் பையன் வந்து சினிமாவுக்கு போய் கதவு தட்டினது தெரியும் இல்லைன்னா அவங்க வந்து ஏன்டா வேலை நேரம் வந்தேன்னு தெரியும் சாப்பிட்டது தெரியுமா எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஏன் ஏன் தூங்க முடியல அதான் உறங்கு வித்தால் உறங்குகின்றேன் நீங்களே இந்த புத்தி சொல்றீங்களா எங்களுக்கு என்ன தெரியுது பால் இருக்கும் நல்ல எல்லாம் பழம் இருக்கும் பசி இருக்காது ஏன் ஏன்டாப்பா அதனாலதான் ஊட்டு வித்தால் உண்கின்ற ஞானிகளை போய் குறை சொல்ற ஏண்டா நீங்க சுத்தி சுத்தி வந்தாலும் எங்கிட்ட தானே வரணும் இல்ல ஞானிகள்கிட்ட தானே வரணும் அந்த பாட்டு சொல்றது என்ன பண்றது அப்பெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏழு டு எட்டு அது போல ராத்திரி ஒன்பது டு பதினொன்னு நல்ல பாடல வைப்பாங்க பேயே தன்னடிகள் பாடுவித்த நாயகனை அதுக்காக சொல்றோம் பாட்டு வித்தால் பாடுகின்றேன்னாரே நாமா பாட முடியுமா பாடுவித்த நாயகன் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு ஒலியும் உன்னாலான பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை இந்த நாயும் பேயும் தான் அந்த காலத்தில் ரொம்ப இழிவான பொருள் அதனால பெரும்பாலும் இந்த நாய் அல்லது பேய் பேயாய்த்திருந்து எய்த்தேன் பிறர் ராகாவரம் பெற்றேன் யாரு சுந்தரமூர் சுவாமி இப்படி பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீ ஏதும் எல்லாது இந்த சீங்கிறது உலகிற்குள் சி அப்படின்னு சொல்லாம என்னை ஆட்கொண்டியும் சீ ஏதும் இல்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் அடியேன் ஏதேனும் ஒரு சில பணிகள் செய்யறேன்னு சொன்னா அவையெல்லாம் உன்னால் செய்ய முடிந்தது உன்னால் தான் செய்கின்றேன் நீதான் ஏற்றுக்கொண்ட பணியாது செய் பணிகள் கொண்டருளும் யாரவர் தாயான ஈசற்கே செந்தூராய் கோத்தும்பி எனக்கு தாயாக இருக்கின்ற பெருமானுக்கு ஏ கோத்தும்பிகளே நீங்கள் ஊதுங்கள் நான் மணி பன்னெண்டு பரவாயில்ல கொஞ்சம் போலாமா நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் பாப்பா எவ்வளவு சிந்தனைகள் அவருக்கு என்ன நான் தனக்கன்பின்மை நானும் தானும் அறிவோம் பாத்தீங்களா பெருமாண்டத்துல அடியனுக்கு எவ்வளவு அன்பு இருக்குங்கிறது சிவசிவ அது ஐயாவுக்கு தெரியும் அடியனுக்கு தெரியும் ஆனால் திருப்பரந்துரையில நீ ஆட்கொண்டது ஊருக்கே தெரியும் அப்ப என்ன தெரியும் கேட்டா இன்னுமே எனக்கு அன்பு இல்லைன்னு தள்ள முடியாது ஏ அது நமக்குள்ள விஷயம் எது அன்பு அன்பு எவ்வளவு இருக்குது போக்குவரத்துகள் இத்தியாதிகள் நமக்குள்ள இருக்குது ஆனா ஆட்கொண்டது தினமரில் என்னவே நேற்று திருவாதூரம் மணிவாசகரம் அவரை ஆட்கொண்டாராமே ஏ திருப்பெருந்துறையில அப்படி வந்துட்டு தினமரில் எனவே தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாமறிவார் யாருக்கு தெரியும் பாண்டிய அரசனுக்கு தெரியும் இவரோட கூட இருக்கிற அமைச்சருக்கு தெரியும் திருப்பரந்தூரில் யாரோ ஒரு சார் ஏதோ வந்து எங்கேயோ வந்தாரா ஒரு அமைச்சரா குதிரை வாங்க வந்தா போனான்னு சொல்றாங்க மனுஷன் இங்கேயே தங்கிட்டாருல போறாரு வர்றாரு மனுஷன் இன்னும் அது பாட்டு ஒரு பெரிய சித்தர் மாதிரி ஆயிட்டாருங்க என்று பேசிக்கிறாங்க அப்போ தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாமதி ஆனா என் அடியனுக்கு உன்னிடத்துல எவ்வளவு அன்பு இருக்குங்கிறது அது அவ்விடத்திலும் இவ்விடத்தில தான் தெரியும் இப்படி எல்லாம் இருந்தும் ஆன கருணையும் அன்புற்றே தானவனே என் கோன் என்னை கூட குளிந்தோதாய் கொத்தும்பி ஆன கருணையும் அங்குற்றே தான் அவனே ஆனா கருணையினால் என்னாச்சுனாரு தான் அவன் அப்படின்னாரு பெருமான் தான் அடியேனாக நாயேனு தன்னடியில் பாடுவித்தவர் மாதிரி பெருமானியின் உள்ளத்தில் பூந்து நானாக இருக்கிறான் என்னையாக இருக்கிறான் இப்ப நான் நான் அல்ல பெருமானாக என்று இருக்கிறான் அப்படிப்பட்ட அவ்வளவு கருணை செய்தவன் தானவனே கோன் என்னை கூட குடிந்தாதா குளிர்ந்தூதாய் கோத்தும்பி ஆனால் அப்படி அவனே நானாக நான் அவனாக அப்படி இருந்தாலும் கூட எனக்கு தலைவன் அவன் தான் கோன் தான் கோகடி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்கே எனக்கு குருவாகவும் இருந்தான் எனக்கு தலைவனாகவும் இருக்கிறான் அதெல்லாம் கோன் என்னை கூட அப்படிப்பட்ட பெருமானி இந்த ஆன்மாவானது கூட குளிர்ந்து ஊதாய் கொத்தும்பி நல்ல மகிழ்ச்சியா அது மாதிரி பெருமான் நோக்கி ஊதுப்பா என்கிறார் கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் மறுவார் மலர்குடல் நொடும் வந்தருளி கருவாய் உலகினுக்கு இந்த உலகுக்கெல்லாம் கருவாக இருக்கிறாய் கருன்னு என்ன தோற்றத்திற்கு காரணமாக இருக்கிறாய் சரிங்களா கருதான் நம்ம வயிற்றுல இருந்து அந்த குழந்தையாக மற்றதெல்லாம் வருதுங்கிறோம் அப்ப இந்த மக்கள் தோற்றத்திற்கு கருவாயிருப்பது தாய் உள்ளத்துல இருக்கிற அந்த உடம்புல இருக்கிறது அல்லவா அதுபோல நீ எல்லா உயிரிலும் தோன்றுவதற்கு காரணமாயிருக்கிறாய் அப்ப நீ கருவாக இருக்கிறாய் அப்படி கரு கருவாய் உலகினுக்கு ஆனாலும் அப்புறமாய் சரின்னு அந்த கருன்னு அந்த குழந்தையாகவோ அல்லது உயிராகவோ தோன்றி வந்தா அதுவா இருக்கியா கிடையாது அதை விட்டு தனியாகவும் இருக்கிற அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர்குடல் நொடும் வந்தருளி அப்ப அந்த கருவாய் இருக்கிற உயிருக்கும் உயிராக இருக்கிறார் அதற்கு அப்பாலும் இருக்கிறார் அப்படி சரி இது மாதிரி அடியன் பொருட்கள்லாம் வந்தா இப்புறத்தே மறுவார் மடக்குழல் மாதினொடும் வந்தருளி ஆனா என்னை பொறுத்த மட்டும் திரும்ப இந்த உமையம்மையோடு கூட வந்து இந்த திருப்பெருந்துறையில் என்னை ஆண்டு கொண்டாய் இங்கதான் ஒரு கருத்து இருக்குது மா திருப்பெருந்துறையில குருநாதனால வந்து ஆட்கொண்டார் இங்க அம்மாவோட வந்து ஆட்கொண்டாருங்களா அம்மையப்பரா ஆட்கொண்டது ஞானசம்பந்தருக்கு இல்லைங்களா ஞானசம்பந்தருக்கு அம்மையப்பரா சிவியன் வெளியேறி வந்தார் இவருக்கு குருநாதனால வந்தார் அது எப்படி அம்மையப்பற வந்தார் அங்க என்ன கேட்டா அம்மை என்ன சொன்னா நம்ம ஏதோ சாதாரண ஒரு பெண்பால் ஜாக்கெட் போட்ட அல்லவா புடவை கட்டின பெண் நினைக்கிறான் இங்க அம்மை என்பது பெருமான் பெருமான் தான் அம்மை என்பது கருணை அப்ப அவன் வேறு கருணை வேறுமா வருமா வரல அதனால அவன் எங்க ஆட்கொண்டானோ அப்ப அந்த கருணை கருணையினால தான் ஆட்கொள்கிறான் கருணை என்பது எது அம்மாதான் அம்மா ஆதலால் அந்த கருணை கருணை என்று சொல்லுவதெல்லாம் அம்மையை குறிக்கும் கடைவனையனை கருணையினால் கலந்த ஆண்டு கொண்ட விடையவனையை விட்டிலே கண்டாய் அந்த கருணையைத்தான் தாயாக சொல்லுவோம் வேறு இல்லை அதனால் மாதினோடும் வந்தருடி அம்மையோடு கூட வந்து அருவாய் மறை பயில் அந்த பாருங்க உருவாக வந்து மீண்டும் அருவாக இருந்து எப்படி என்னுடைய கண்ணுக்கு உள்ளத்தில் எல்லாம் அருவாயிருந்து பிறகு நேர எனக்கு உபதேசம் பண்ணுகின்ற பொழுது மட்டும் மறை பயில் அந்த நானாய் நல்ல வேதங்களை எல்லாம் முற்ற உணர்ந்து அந்த நாய் இருந்தாய் அப்பதான் என்ன அர்த்தம் இல்ல செம்மை மாலம் உண்மை மாலம் அறிவித்து முதலாய முதல்வன் தாள் நம்மையும் ஓர் பொருள்படுத்தி நாய் சிவிகை ஏற்றுவித்த அப்ப அந்த மலத்தை நீக்கி எனக்கு செய்தானே அந்த மல நீக்கம் எல்லாம் செய்தது குருநாதனாக இருந்தது இன்னொரு இதுல தூணறியே சேரும் வண்ணம் தூணறியே சேரும் வண்ணம் அம்மையனுக்கு அவருடைய வார் ஆறு பேர் வார பெற அது அது ஒரு பாட்டு அப்புறம் செம்மை நல மரியாதை சேரும் தெரிவியை மும்மன் அறிவித்தது ஒரு பாட்டு அப்புறம் இன்னொன்று சுண்ண வெந்நீர் அணிவித்து சுண்ண வெந்நீர் அணிவித்து என குருநாதன் அல்ல சுண்ண வெந்நீர் அணிவித்து தூ நெறியே சேரும் வண்ணம் கருளியவார் ஆறு பெறுவார் அப்ப அதெல்லாம் குருநாதனுடைய செய்கை இல்லைங்களா அப்போ அம்மையப்பராக இருக்கிற நீ என்றால் கருணையோடு கூடியவனாக இருக்கிற நீ என்ன செய்தாய் அருவாகவும் இருப்பாய் என்ன பொருட்டு மறைபையில் அந்தனாயும் வந்து ஆண்டு கொண்ட ஆண்டு கொண்ட திருவான சேவர்க்கே சென்றூதாய் பொத்தி இதெல்லாம் ஆறாத இன்பம் அருள்மலை போற்றி கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர்குடல் மாதினொடும் வந்தருளி அருவாய் மறைபையில் அந்தனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி பெருமானுக்கு இந்த திருவான தேவர் சொல்லும்போது திரு என்று சொல்லுவது உண்டு சென்றடையாத சென்றடையாத திருவுடையானை ஏன் அப்பர் சுவாமிகள் திருவே என் செல்லமே தேனி வானூர் அல்லவா ஆகவே திருங்கிற சொல்லால அழைப்போம் இப்படி திருவான சேவர் தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி கோத்தும்பி நீ சென்று ஊத வேண்டாமா நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ் சடையோ நான் விலனில் சொன்னார் என்னமோ நான் வந்து அப்படியே சிந்தனையை வந்து ஒன்னையே நினைக்கிறேன் என்றுதான் சொல்றமே அதெல்லாம் எதனால அப்படின்னாரு நீ மட்டும் நயன்களை என்னை ஆட்கொண்டிராவிட்டால் எனக்கோ என் சிந்தனைக்கோ என் ரெண்டுக்கும் இடமே கொண்டு தூக்கிற வேண்டிய இடம் அப்போ நீதான் வந்து அந்த மாதிரி ஆட்கொண்டதுனால் தானும் தன் தையலும் தைய தாழ்சடையோன் ஆண்டதுனால்தான் நானும் உயிர்ந்தேன் என் சிந்தையும் உயிர்ந்தது இல்லையானால் நாயகனுக்கு எவ்விடத்தோ இருக்கிறதம் தெரியாம போயிருப்போமே எங்களை பத்தி முகவரியே தெரியாது ஐயா முகவரியே தெரியாது அட்ரஸ் போடுங்கிறான்ல அதான் முகவரி முகவரியே தெரியாம போடுமே அப்போ நீ ஆண்டதனால்தான் இந்த ஆன்மாவாகிய அடியேனும் ஆன்மாவோடு கூட இருக்கிற சிந்தையும் எனக்கு நாயகன் என்ற அந்த நீதான் நாயகன் என்ற அந்த எண்ணமும் உனக்கு அறிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் கிடைத்தது நீ உன்னுடைய அருள் மட்டும் இல்லையானால் நாங்கள் எங்க ஆகும் ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லாமல் போகணும் ஆதலால் வானும் திசைகளும் வானம் தெரியும் திசைகள் எட்டு திக்கு மா கடலும் ஆய பிரான் எல்லாமாக இருக்கின்ற பிரான் தேன் உந்து சேவடிக்கே செந்தூதாய் கொத்துந்தி அந்த சேவடி திருவடி இருக்குது அதுல எது அப்படியே உந்திக்கிட்டு இருக்கு அப்படி சொட்டுமா தேன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் <laughs> அதுல தேனுந்து செவடிக்கே சென்றுவதாய் கொத்து ஏனென்றால் இந்த உயிருக்கு எப்பொழுது அந்த நமக்கு அந்த உயிருக்கு முழுமையான விடுதலை அந்த பெருமான் திருவடி அடைந்தால் விடுதலை அல்லவா திருவடியை அடைந்து விட்டால் அதன் பிறகு மீட்டும் பிறவி இல்லை பிறவி இல்லை ஆகவே துன்பம் இல்லை அப்ப இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை எப்பவும் இன்பமாகவே இருக்கிறோம் அதான் தேன் உண்டு சேவடி தேன் சொட்டும்படியான சேவடிக்கே ஏ கோட்டும்பில் நீ சென்று விடாய் உள்ளப்படாத திருவருவை உள்ளுதலும் அது என்ன சார் உள்ளப்படாதுங்கிறீங்க அப்புறம் உள்ளுதல் உள்ளுதல் நினைத்தல் நினைக்க முடியாத அந்த திருவுருவை நினைத்தலும் அப்படின்னு அதான் நினைக்க முடியாதுங்கிறீங்க அப்படி நினைக்கிறது இந்த நினைவு தன்னிச்சையினால் நினைக்க முடியாது இறைவன் உணர்த்த அதை உணர முடியுமே தவிர தானா நினைக்க முடியாது அதனாலதான் உள்ளப்படாதன்னா தன் எல்லையில் உள்ளப்படாத நினைக்க முடியாத திருவுருவை உள்ளுதலும் உன்னுடைய கருணையை கொண்டு நான் நினைத்தவுடனே என்ன ஆயிற்று கள்ளப்படாத கழிவந்தவான் கருணை கள்ளப்படாதனர் இதுவரைக்கும் மறைந்திருந்த கருணையானது இப்பொழுது நான் நினைத்ததுனாலே வெளிப்பட்டு வந்தது வெளிப்பட்டு வந்தது கள்ளப்படாத களி வந்த கருணை வெளிவந்திருக்க முடியாத அந்த அருமையான கருணை வெள்ளப்பிரான் கருணையே வெள்ளமாக இருக்கிற பிரான் அப்ப கருணை வெள்ளமாக இருக்கின்ற பெருமான் அந்த பிரான் எம் பிரான் அவன் தான் எனக்கு தலைவன் என்னை வேறே ஆட்கொள்ள பிரானுக்கே சென்றூதாய் கொத்தும்பி என்னை வேறே ஆட்கொள்ள அப்படின்னா அது என்ன வேற என்ன சிறப்பாக அடியேனி தனித்த முறையிலே என்னை ஆட்கொள்வதற்கு வேண்டிய அளவில் நீ ஊதுவாய் நீ கொட்டும்பி நீ வந்து ஊத வேண்டும் என்று சொல்ற ரொம்ப அருமை பொய்யாய செல்வத்தே புக்கடுந்தினால் தோறும் மெய்யா கருதி கடந்தேனை பொய்யாய செல்வத்தே இங்கே செல்லும் என்று பொதுவையால் சொன்னா கூட பொய்ப்பொருள் ஆகிய எல்லாம் பொய்ப்பொருளாகிய உடம்பு பொய்ப்பொருளாகிய வாழ்க்கை பொய்மையாக இருக்கிற உலகம் இவற்றைத்தான் நான் பெருசுன்னு கருதுனேன் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிற செல்வத்துல புக்கு அடிந்து அதற்குள்ள அப்படியே அடிந்து போயிட்டு நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனே இந்த பொய்ப்பொருள் எல்லாம் மெய்ப்பொருளாக எனக்கு தெரிவித்து நான் இதிலேயே மயங்கி கடந்து விட்டேன் அப்படி மயங்கி கடந்த என்னை ஆட்கொண்ட ஐயா ஆட்கொண்ட ஐயா ஐயா என ஓங்கி ஆண்டகின்ற ஐயா தலைவனி என் ஆடுகிறே அம்பலவா இங்கே பிள்ளையில இருக்கிற என்று அவன் தன் பொய்யார் மலரடிக்கு சென்றூராய் கொத்தும்பி அவனுடைய திருப்பெயரை எல்லாம் சொல்லி அவன் ஆட்கொண்ட கருணைத்திறத்தை எல்லாம் சொல்லி ஏ கோத்தும்பி வந்தே நீ ஊதுப்பா என்று சொல்லி கேட்கொள்ளார் செய்யார் செய்யார் மலரடினர் என்ன செம்மை பொருந்திய திருவடி என்ன செம்மை என்றால் எந்த உயிரும் தன்னை உற்றால் மீட்டு இங்கு வந்து பிறவியை சாராதவாறு முத்தி செல்வத்தையே தரும்படியான அந்த அப்படிப்பட்ட அது அந்த திருவடியை எனக்கு தரணும் நம்ம இதை கூட நாவுக்கரசை சென்று அந்த சேர்ந்தது திருவடியை ரொம்ப அருமையா சொல்வார் என்ன பாட்டு எண்ணுகேன் என்று சொல்லி எண்ணுகேனும் எம்பெருமான் ஏடிக்கே எண்ணுதல்லால் கண்ணிலேன் மற்றவன் தலைவனிலேன் கல்வடியை கோவில் காணிகளால் உன்னிலே ஒன்பது வாசல் வைத்தாய் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்போர் மேரிய புண்ணியனே இப்படி எல்லா பாடலிலும் உன்னடிக்கே போதுகின்றேன் என்று சொன்னார் அது அப்படியே கேட்கிறார் வாங்கி எப்ப அந்த மாதிரி போக முடியும்னாரு நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி இந்த வடிவு என்ன இந்த அப்பா அம்மா எல்லாம் எனக்கு அப்பா பேர் என்ன நாவுக்கரசு அப்பா பேரு புகழனார் அம்மா பேர் என்ன மாதினியார் அக்கா பேர் என்ன திலகவதி இப்படி எல்லாம் இருந்தது இந்த மாதிரி இருக்கிற அந்த தாய் தந்தை இந்த உறவெல்லாம் உடல் வயப்பட்ட உறவெல்லாம் நீக்கினாராம் நன்னறிய சிவானந்த ஞானவலியேயாகி எங்க இருந்தனர் அன்னலார் சேவடிக்கு சரியான சித்தாந்த முத்தின்னு சொல்றமே சித்தாந்த முத்தி அங்க கொண்டு வைத்தார் அநேகமா அறுபத்தி மூவர்ல இந்த மாதிரி முத்தி பேர் சொன்னது இவருக்கு தான் அதுக்காக வேறு தாலி சொல்லக்கூடாது ஒரு விதமா சொல்லுவார் இங்க அப்படி சொல்ல அப்போ சிவானந்த ஞானவர்மையாகி அன்னலார் சேவடிக்கு ஆண்ட அரசு அருகிருந்த அதான் முத்தி சொல்லும் சித்தாந்த முத்திங்கிறது என்னன்னா ஒன்றாயிராது வேறும் ஆகாது ஒன்றாயிரம்னா நானே பிரம்மமானேன் அது வேதாந்தியம் முக்தி நிலையில கூட பிரம்மம் பிரம்மம் தான் நான் தனி தனி தான் அது என்ன துவைதம் கடைசியில முக்தி நிலையில கூட ரெண்டா இருக்கிறது நம்ம துவைதமும் அல்ல அவங்க நினைக்கிற அத்வைதம் அல்ல நாம் நினைக்கிற அத்வைதம் என்ன ஒன்றாதல் அவங்க நினைக்கிற அத்வைதம் நம்ம ஒன்றாதல் அல்ல ஒன்றாதலும் வேறாதலும் இன்றி ஒன்றாகவும் ஆயிடாது வேறாகவும் இருக்காது எப்படி இருந்தது அதான் அதான் அண்ணலார் தேவரிக்கு ஆண்டரசு அமர்ந்திருந்த சித்தாந்த சித்தாந்தமுத்தின இளம் ஒன்றும் ஆகாது வேறும் ஆகாது அப்படி உடனாயிருக்கும் அதனால சைக்கிளாடு எவ்வளவு நுணுக்கமா அதெல்லாம் சொல்லுகிறார் சித்தாந்த முத்திங்கிறது அதான் நம்முடைய சித்தியார்ல ஐயா நீங்க முத்தியை பத்தி என்ன விளக்கம் சொல்லுகிறாரு சிவனடியை சேரும் முத்தி செப்புவது இங்கே ஆமை நாங்க என்ன சொல்லணும்னு கேட்டா இந்த ஆன்மா பெருமானுடைய சேவடிக்கீழ் இருந்து அமர்ந்திருக்கும் என்பது நாங்க சொல்ற முத்தி அப்ப சேவடி வேற உயிர் வேற இருந்தாலும் நாங்க முத்தி அல்ல இந்த உயிர் சேவடியாக ஆய்விடும் என்பது எங்களுடைய கருத்து சேவடி சேவடிதான் உயிர் உயிர் தான் ஆனா பிடுங்கராது அந்த சேவடி கீழ் இந்த உயிர் எப்பொழுது நடைபெற்று இருப்பதைத்தான் நாங்க முத்திங்கிறோம் ரொம்ப அருமை அதெல்லாம் இங்கே திருநாவுக்கரசு வரலாற்றில் விளக்கினார் அப்புறம் என்னது செய்யார் மலரடிக்கே சென்றுதன் தோலும் துயிலும் குறையும் பொருள் தோறும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பெங்கியும் சூலமும் தொக்க வளையும் உடைத்தொன்மை கோலமே நோக்கி கொடிந்தூதாய் கொத்தும் இது அப்படியே உமையொருதாக நாகரத்தில் சொல்றார் தோலும் யாரோட தன்னுட துகிலும் யாருட அம்மாவோட அம்மா தோல் தான் கட்டி கேட்டு அது காஞ்சிபுரம் பட்டு தான் கட்டும் அதனால இதில் ஆனா ஆடை தான் கட்டேன் நம்ம ஐயா இருக்கிற தோல் தான் தூக்கி போட்டுக்கணும் தோலும் துகிலும் அப்புறம் நம்ம ஐயா என்ன பண்ணுவாருனாரு குடை போட்டுக்குவாரு அம்மா தோடு தான் போட்டுக்கும் நல்ல பத்து பத்துகள் பன்னெண்டுகள் வச்சு நடுப்புற மஞ்சளோ பச்சையோ வச்சு டிசைன் அப்படி போட்டுக்கும் நம்ம நம்ம அம்மா இல்ல சுருள் தோடும் இது என்ன பண்ணும்னாரு பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் திரும்பி என்ன சந்தனமும் போட்டு மாறுல மொயங்கி கிடக்கும் அது என்ன வைக்கும்னாரு பசுங்க பைங்கிளியும் கையில ஒரு கிளியை வச்சுக்கிட்டு திரையாரும் மடக்கிளியே இங்கேவா பேரோட பால் முறையாலே உணத்தறியும் என்றெல்லாம் சொல்லிட்டு கிளியோட அப்படி பேசிட்டு பைங்கிளியும் ஐயா கையில என்ன இருக்கும்னாரு சூலமும் ஏன் கடலே அவனால வந்தானா ஒண்ணு இது பண்ணணும் அந்த அம்மா இப்பதான் போட்ட வளையல் அதுவும் கையை இறுக்கிட்டு இருக்கிற வளையல் தொக்க வளையல் தொக்கன்னா தொகுதியா இங்கே இருந்து இங்க அவங்க கூட சொல்லுவாங்க இந்த ஆடி பதினெட்டுக்கெல்லாம் அந்த வளையல் போட்டுக்கிட்டா என்ன பண்றாங்க கேட்டா இது சும்மா ரிபண்ட் வளையல் நீங்க பவுல்ல ரிபண்ட் வளையல் மூணு வளையல் போடுறது இந்த வளையல்னு சொன்னா அடிக்கு இங்கே இருந்து இது வரைக்கும் இருந்தாலும் மனசு திருப்தி இருக்கும் உங்களுக்கு அப்ப இதுலயே ஒரு டசன் இதுல ஒரு டசன் போட்டா அது கையை பிடிக்கணும் ஃபிட்டா இருக்கணும் ஏன்னா ரொம்ப பிட்டா இங்க இருக்கணும்னா இங்க வந்து இது ஏறாது வளையல் அப்பதான் வளையல் அவங்களே போடுவான் ஏன்னா போட்டா இவங்க பொறுத்துட்டாங்க இந்த இடத்துல ஏறாது மொக்குல ஆனா சரி மொக்கில் ஏற அளவு பெருசா போட்டா இங்க வந்து தொடர்ந்து இருக்கும் இங்க பிட்டா இருக்கணும்னா இங்க போகும்போது கஷ்டப்படும் வலிக்கும் அது என்ன பண்றதுமா நீதான் பிட்டா போட சொன்னீங்களம்மா என்னவோ பண்றது அப்படி போட்ட வளையல் போட்டாதான் ஆடு பதினெட்டுக்கு போட்டுக்கின்றோம் தொக்க வலையும்